ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அன்னை ஆயிஷா ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன் ருக்குவிலும் சஜிதாவிலும் சுப்பூஹுன் குத்தூசுன் ரொப்புன் மலாய்கத்தி என்று கூறுவார்கள் முஸ்லிம் நான்கு எட்டு ஏழு துவாவின் பொருள் அல்லாஹ் மிக தூய்மையானவன் மிக பரிசுத்தமானவன் மேலும் வானவர்கள் ஜிப்ரில் அலிசலாம் ஆகியோரின் இறைவன்